பிறப்பெண்ணும் பேதமை இந்த பிறக்கிற வரைக்கும் அறியாமை விட்டார் இது நீங்க சிறப்பெண்ணும் செம்பொருள் காண்புதறிவு அது சிறப்புங்கிறது எதுப்பா செம்பொருளுங்கிறது எதுப்பா எதுப்பா செம்பொருள்னா சிவப்பா சிறப்பெண்ணும் செம்பொருள் காண்பது அறிவு அந்த சிறப்பெண்ணும் செம்பொருள் என்பது யாது எப்படி காண்றது சும்மா வீணா போட்டுக்கிட்டு என்னமோ நான் படித்தேன் நான் படித்தேன் என்ன பண்ணுறது நாங்களும் படிக்கலையே நாங்களும் ஐம்பது வருஷம் நல்லா அது க கல்லூரி பையனோட படிச்சிருக்கிறோம் என் கேள்விக்கு என்ன பதில்ங்கிறவனோட தான் படிச்சிருக்கிறோம் அதனால் ஒரு திருக்குறள் என்ன கூப்பிட்டீங்களே வழியில் போகிறவங்களாம் கூப்பிட்டீங்களே திருக்குறள் பதிப்பாசரெல்லாம் கூப்பிட்டீங்களே கூப்பிட்டுருக்கணுமே தாத்தால ஒரு ஒரு நூலை பதிப்பிச்சிருக்கான்னா ஒரையோட அவன் எல்லாம் உங்களோட லட்சம் மடங்கு உயர்ந்தவன் இல்லவ கூப்பிட்டீங்களா கூட மாட்டீங்க ஏன் நாங்கள் வரவும் மாட்டோம் அதுக்கு இதை போய் கும்பிட போட்டிருப்போம் சிவ சிவ போட்டோம் எனவே வீடின் வேலை நெஞ்சுன் இப்படி வந்து இப்படி எதுக்கு சொன்ன பழை தரும் ஆபரன் இங்க சொல்ல வந்தா அப்படி போட்டோம் அப்பா பழை தரும் ஆபரன் இவன் எல்லாம் இந்த மனுஷன் வந்து அங்க அவர் இந்த பொழிவித்திங்களையுமே ஒரு ஏத்தங்கிறது இந்த மேற்கோளா சொல்ல வந்தேன் அதை விட்டுடுங்க எது சிலப்பதி சிலப்பதிகாரத்தை விட்டுருங்க போட்டோம் இந்த மனுஷனுக்கு நல்லா புதுசு புதுசா போடலாம் பணம் இருக்குது இருந்தாலும் எதை போட்டிருக்காருன்னா எப்போ கிமுல போட்ட ஒன்றை அதே அணியை போட்டிருக்காரு எது பூன் மனுஷனுக்கு ஏன் நல்லா அருமையா மைனஸ் செயின் போடக்கூடாது ஒரு லாங் செயின் அப்படி கூடாதா அதுக்கு மனுஷனுக்கு முடியலையே என்று அப்படி ஒரு பொருள் அந்த படிப்புல ஆனா வந்து புகழ்ச்சியில் என்னன்னு கேட்டா பழை தரும் வேதங்களையே அவன் அணிகளாக அணிந்து கொண்டிருக்கிறான் அவனுடைய மார்பில் இருப்பது வேதங்கள் அல்லவா என்று சொல்லி போச்சு எனவே இது படிப்பது போலும் போச்சு பார்த்தா மேம்போக்கில் அவனை நான் இப்படியெல்லாம் திட்டுவேன்னு சொல்றார் ஆனா உண்மையை நோக்கினால் இப்படியெல்லாம் போட வேண்டும் என்ற ஒரு பொருளும் இருக்கு இல்லைங்களா இதெல்லாம் ரொம்ப அருமையான பாடம் அடுத்த பாட்டும் அப்படித்தான் அடுத்த பாட்டு இல்ல அதுக்கு அடுத்த பாட்டு அப்படி வரும் படிப்பில் நின் பாத படந்தொடும்பு எய்தி விழப்பழித்து விழித்திருந்தேனி விடுதி கண்டாய் உன்னுடைய திருவடி எப்படிப்பட்டது பழிப்பில் நின் பாதம் அருமை அருமை யாராலும் எந்த ஒரு தருணத்திலும் பழிக்க இயலாத திருவடி திருவடி திருவள்ளுவர் முதல் அந்த பத்து குரல்ல ஏழு குரல் திருவடியை பற்றி சொல்லியிருக்கார் ஏழு குரல் மலமிசை ஏகினான் மானடி கற்றதனாலாய பயனன்கள் வாலறிவன் நற்றாள் நல்ல தாள்னு சொன்னார் தனக்குமை இல்லாதான் தாள் அறவாழி அந்தனன் தாள் கோளில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாள் இறைவன் அடி கொன்னு இருக்கானேப்பா ஒன்னு இருக்குப்பானே அதெல்லாம் எங்க கூட்டி தள்ளினீங்க எங்க கூட்டி தள்ளி எப்படி புறக்கணிச்சிங்க எப்படி புறக்கணிச்சிங்க இவ்வளவும் கொட்டிருக்கானு நாங்களா சொல்றோம் முருகா முருகா சும்மா வெறும் தனமா அடிச்சா என்ன இவன் கேட்பான் படிப்பில் நின் பாதம் அதனால படிப்பதற்கு இயலாத ஒரு பாதம் திருவடி பரிமையில் எழுதுனா ரெண்டாவது குரல் அல்லவா முதல் குரல் ஆதிபவன் முதற்றை திருவடி சொல்லப்படாத குரல் மூன்று திருவடி சொல்லப்பட்ட குரல் ஏழு ஏழு மூணு பத்து ஆமா சொல்லப்படாத குரல் முதல் குரல் அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதிபவன் முதற்றே உலகு அடுபற்று ரெண்டாவது குரல்லையே கற்றதனாலாய பயனன்கொள் வாலறிவன் நற்றாள் தொழாரின் நற்றாள் அப்படின்னா எந்த முண்டானதுனா நற்றாள் என்ன நல்ல திருவடி தலையில கொண்டு போட்டுங்கட அது என்ன நல்ல திருவடி என்ன நல்லதனுடைய பாழா போன பரிமையாளர் எழுதலாம் பரிமையாளர் திட்டி பிரயோஜனம் இல்லை அவங்ககிட்ட இருக்கிற அறிவுக்கு மண்டிடுங்கிறார் பிறவி பிணிக்கு மருந்தாகலின் நற்றாள் என்றார் ஏன் அவருடைய நல்ல திருவடின்னு சொன்னார்னாரு ஓன் திருவடியும் என் திருவடியும் மலத்தையும் மேய்ச்சிக்கிட்டு சாணியும் மேய்ச்சிட்டு வந்துடும் திருவடி உன் திருவடின்னு பேர உனக்கு காலுன்னு பேர் படா ஆனா அவர் நற்றாள் ஏன் எல்லா உயிரிலும் எண்ணிறந்த உயிரினுடைய பிறவியாகிய அந்த பிணிக்கு மருந்துட அவன் திருவடியில் இந்த பிறவிங்கிற பிணி நீங்கணும்னா அந்த திருவடி தான்டா கதி அதனால நற்றாள் என்றார் என்று அவனுக்கு புத்தி போச்சு உனக்கு என்ன போச்சு நற்றாள் நல்ல திருவடி தொழாரின் தொழாவிட்டார் கற்றதனால் கற்றதனால் ஆய ஆய பயன் பயன் கொள் உன்னை கொள்றத என்ன கொள்றத தொழ மட்டும் கொள் படிக்கணும் சார் படிக்கணும் செம்மாந்த உரையை படிக்கணும் வழியில போறதெல்லாம் படிச்சு பிரயோஜனம் நான் அந்த திருவடியை கண்டவன் அல்ல ஆனா திருவள்ளுவர் உடன்பாடு அந்த திருவடி காணல நம்ம காணல தான் நீங்க பாத்துறீங்களான்னு கேட்டா இல்லதான் இல்லாததுக்கு தான் அவ்வளவு குறைபாடும் கண்டிருந்தா அப்படி ஏன் இங்க வர்றோம் ஏன் இங்க வர்றோம்னு அதனால இதெல்லாம் பாடிக்கணும் சும்மா வெறுமனை போட்டு செய்யப்படாது எனவே படிப்பில் நின் பாதம் பழந்தொழும்பு எய்தி பழந்தொழும்புங்கிறார் பழந்தொழும்புன்னா பழமையான அடிமை அது என்னது அப்போ உன் திருவடிக்கு இன்னைக்கு நேற்று அடிமை இல்லை வழி வழியா அடிமை இருக்கணும் உடனே என்று நீ அன்று நான் உன்னடிமை அல்லவோ இதெல்லாம் குறை இருக்கு இதெல்லாம் குறை என்று நீ அன்று நான் உன்னடிமை அதனால உனக்கு கிபி கிமு அப்பாற்பட்டவன் அடியனுடைய உயிரும் நான் சுந்தரமூர்த்தி கிமு கிபிக்கு உட்பட்டவன் தான் ஆனா அடியனுடைய உயிர் கிபி கிமுக்கு அப்பாற்பட்டது உடலம்புக்கு உடம்புக்கு வயசு உண்டு உயிருக்கு வயது வயசு அதான் என்று நீ அன்று நான் உன்னடிமை அல்லவோ அதான் படிப்பில் பாத பழந்தொழும்பு பழஞ்சொல்பன் இன்னைக்கு நேரத்தை அடியவன் அவன் என்னைக்கோ அதே அன்னைக்கே நாம அடியவன் தான் பாரதி அவன் தெய்வீக உணர்வுடையவன் பூமியில் எவர்க்கும் ஏனி அடிமை செய்யோம் பரிபூரணனுக்கே அடிமை செய்து வாழ்வோம் ஆடு ஒரு பய பேச மாட்டானே இவ்வளவு பாரதியார் விழா வருது சமய உணர்வு பத்தி எந்த பாரதியார் விழா யாராவது பேசியிருக்காங்களா பேச மாட்டாங்க விடுதலை விடுதலை விடுதலை பிறையருக்கும் மிகுதியும் பிறையருக்கும் விடுதலை அதையும் பேசு இதையும் பேசு இதையும் பேசு பூமியில் எவர்க்கும் ஈனி அது ரொம்ப அருவறுப்பு போதுண்டா சாமி சங்க காலத்துல மூவேந்தரோடு இருந்தோம் அப்ப அடிமையா இல்லை அவனும் குடிதழி கோலோச்சினான் நாங்களும் அடிதழி நின்றோம் அவன் போன பிறகு இந்த பாழா போன முதல்ல பல்லவன் சமண தழுவன இவன் வந்தான் பல்லவன் வந்தான் பல்லவன் வந்து ஒழிச்சு கிழிச்சு கட்டின நாலஞ்சு நூற்றாண்டில் கிபி நாலு அஞ்சில் மீட்டர் கட்டணும் மீண்டும் சோழர் ஆட்சியெல்லாம் வந்தது ஒன்பதில் ஓகோன்னுது பத்தில் ஓகோன்னுது பதினொன்று பன்னெண்டு அடி வாங்கிட்டு அடி வாங்கிட்டு உடனே அடி வாங்கினோடனே எல்லாரும் எல்லா எல்லாம் இப்போ சோழனும் போனான் சேரனும் போனான் பாண்டியன் மட்டும் போனான் இருந்தான் ஓடினான் ஓடினான் வாழ்க்கையின் கரையோரத்திற்கே ஓடினான் தென்காசிக்கு போட்டான் தென்காசி பாண்டியர் பதினாலாம் நூற்றாண்டு பதினஞ்சில் இஸ்லாமிய ஆட்சி வந்தது இஸ்லாமிய ஆட்சி வந்தது அப்புறம் விஜயநகர் ஆட்சி வந்தது அப்புறம் கம்பெனியார் ஆட்சி வந்தது இதே வேலையாடங்களுக்கு இனியாவது பூமியில் ஜபர்க்கும் ஏனி அடிமை செய்யோம் பதினாலுல இருந்து இருபது வரைக்கும் ஆறு நூற்றாண்டா போய் கொண்டுட்டோண்டா இனியாவது பரிபூரணனுக்கே அடிமை செய் நல்ல ஆன்மீக உடனும் அதனால சொன்னான் பரிபூரணனுக்கே அடிமை செய்து வாழ்வோம் ஆடுவோமே பல்லு அருமையாக இசைத்தாங்க மகாபாவிகள் இந்த ஆகஸ்ட் பதினஞ்சு கூட வைக்க மாட்டேங்கிறாங்க பாட்டு பாத பழந்தொழும்பு இது அதனால பழமையான அடிமை என்று நீ அன்று நான் உன்னடிமை அல்லவோ தாரே அப்படிப்பட்ட அடிமை எய்தி விட பழித்து விழித்திருந்தேனி விடுதி கண்டாய் அப்படிப்பட்ட பலன் அடிமை இருந்தும் நான் இடையிலே விழுமாறு நடந்து கொண்டேன் ஏன் உன்னை நினைக்காமல் இருந்து விட்டேன் அதனால நான் இடையில விழுந்துட்டப்பா அப்படி விழுந்தாலும் என்னை விட்டு விடாதே என்னை விடுதி கண்டாய் என்ன பெண்ணே அப்படி விழித்த வெண்மணி பணிலம் கொழித்து மந்தார மந்தாகினி நுந்தும் பந்த பெருமை தழிச்சு இறை நீரில் பிறைக்களம் சேர்ந்தது தாரவணி பின்னாருக்கெல்லாம் அந்த பெருமானுடைய வர்ணனை விழித்திருந்தேனை விடுதி கண்டாய் நீ எப்படி இருக்கிற வெண்மணி பணிலம் கொடித்து வெண்மணி பணிலம் கொடித்தனர் நல்ல வெண்மையான மணிகள் அப்படி சேர்த்திருந்தா அப்படி இருக்கும் அது போல வெள்ளவெளியேன்னு இருக்கானாம் பெருமான் இல்லை வெள்ளவெளியேன்னு இருக்காராம் வெடுத்து அது மாதிரி இருந்து வெண்மணி பணிலம் கொடித்து மந்தார மந்தாகினி நுந்தும் மேல என்னன்னு கேட்டா அருமையான கொண்டை சடை சடையில மந்தாகினி கங்கை கங்கை வேற இருக்குது இதெல்லாம் அணிந்திருக்கிறாய் எப்பொழுதும் மந்தார மந்தாகினி நுந்தும் பந்த பெருமை தழிச்சீரை நீரில் பிறைக்கலம் சேர்தரு சேரவணி ஆனா அதுல ஒரு விளையாட்டு ஆறு காசுல கல்யாணம் அதுல ஒரு வானவேடிக்கைன்னு பழமையான சொன்ன இங்க அருமையான திருச்சடை கங்கையும் இருக்குது பிறையும் இருக்குது அல்லவா இது ரெண்டும் என்ன பண்ணுதுன்னு கேட்டா இந்த பிறை சமயத்தில் அப்படி கங்கையில் அப்படியே அப்படி போமா போனா எப்படி இருக்கும்னு கேட்டா தழிச்சிறை நீரில் பிறைக்கலம் சேர்தரு தாரவணி இந்த கங்கையில இந்த பிறை அப்படியே போறது எப்படின்னு கேட்டா ஒரு சின்ன மரக்கலம் போற மாதிரி இருக்குதான் ஏன்னா இது ஒரு பெரிய கடல் அந்த கடல்ல இந்த பிறை போகுது ஏய் பாரப்பா வாழ்க்கை எனும் ஓடம் வழங்குகின்ற பாடம் கூட சொல்லலாம் அப்படி அருமையா அந்த கங்கை ஒரு கடல் போல இந்த பிறையானது ஒரு மரக்கலம் போல இருக்கிறது என்று இப்படியும் அந்த போற்றி புகழ்ந்தார் இந்த பாட்டுல அடுத்த பாட்டு மீண்டும் அந்த படிப்பது போல போச்சு என்ன தாரகை போலும் தலைத்தலை மாலை தளலரப்பூன் வீர என் தன்னை விடுதி கண்டாய் தாரகை போலும் தலைத்தலை மாலை தலைமாலை இருக்குதே அதுல என்ன தாரகை போலும் தாரகை என்ன விண்மீன்கள் இங்க எல்லாம் வெண்மையான தலையை வந்து தலைமாலையா போட்டிருக்கான் இதெல்லாம் பளிச்சு பளிச்சு பளிச்சு பளிச்சு நல்லா மின்னுதா மின்னது எப்படிங்கன்னா எல்லாம் மேல வந்து இது இருக்குது நட்சத்திரம் அது மின்னம் மின்ற twinkle twinkle little star how I wonder what you வார்னூர் அந்த பாடு அல்லவா அப்படி இந்த நட்சத்திரங்கள் அப்படியே தலையிலே அப்படி மின்ற மாதிரி இருக்குதான் தாரகை போலும் தலை தலை மாலை அப்புறம் அதுலயே தடல் அரப்பூன் பாம்பு வேற அரம் பாம்பு இப்படி இவற்றையெல்லாம் வைத்திருக்கின்ற வீர தலைமையானவனே என்னை விட்டுடுதி என் தன்னை விட்டுடு விடுதி கண்டாய் என்னை விட்டுடாதப்பா அப்படி விட்டுட்டா வீடில் என்னை மிக்கார் ஆரடியான் என்னின் அப்படி விட்டுட்டா என்னடா பண்ணுவேன் அப்படின்னு கேட்குறியா நல்ல திருவண்ணாமலை போவேன் சரிதா ஒவ்வொரு தெருவா போவேன் எல்லார் கண்ணும் படும்படியா திருநீர் அணிஞ்சுக்கிட்டு போவேன் அவங்களா கேட்கும்போது யார் ஒரு நல்ல அடியவர் போல இருக்கு அப்படின்னு சும்மா பார்த்தாலும் கூட ஐயா என்னை யாரு அடி யாருக்கு அடிமைன்னு கேட்குறீங்களா என்ன இந்த உத்தர கோஷம் அங்கே இல்லை ஒரு சிவபெருமான ஒரு ஆள் அவனுக்கு அடியவன் ஆகி சந்தி நிக்கிறேன் சந்தியில் நிக்கிறேன் பாருங்க என்ன நல்லா பாருங்கயா அப்படின்னு நான் சொல்ல போறேங்கிறேன் பாவம் யார் அடியான் என்ன நீ யாருப்பான்னு கேட்டா இந்த உத்தரகோஷம் அங்க இருக்குல்ல அதுல ஒரு ஆள் இருக்காருல்ல சிவரு மாமா அந்த ஆளுக்கு அடியவையா உங்க மாதிரி உங்களுக்கு அடியவனா இருந்ததுன்னா மூணு வேளை சாப்பாடு நிம்மதியா இருக்குமா நல்லா இருக்கலாமா சட்ட கண்டேமா இப்படி கிடக்குறேன் என்று உன்னை சொல்லி நான் படிப்பேன் பாவம் இப்படி பேசணும்லாம் வேற யாரும் இல்லை சுந்தரர் போவார் அப்படி போனாலும் கூட அது ஒரு விதமான படி நட்பு இது ஒரு விதமான நட்பு அதான் நீ யாருடைய அடிமைன்னு கேட்டா இன்னாருடைய அடிமைன்னு சொல்லி அவங்க என்ன கேட்பாங்க அப்படின்னு சொன்ன உடனே ஐயோ உத்தரகோஷம் மங்கலையே அம்மா சிவபெருமான் எட்டு கண்ணு விட்டுறியுது அது அப்படி இருக்கும்போது இவன் அப்படி பாவம் அலையறான் பாவம் மனுஷன் அந்த ஆள் கவனிக்கலையே ஏன் கருணை கருணைங்கிறாங்க அந்த கருணை உடையவர் இப்படி போய் அணுவீங்கள என்ன மோசமான ஆளா இருப்பாரு உத்தரவோசம் எங்கள் இருக்கிறாள் அப்படின்னு திருவண்ணாமலை நாலு பேர் சொல்லுங்க அப்ப சிவபெருமானி படிக்கணுமா இப்படியெல்லாம் சொல்லுவேன் என்ன இப்படியும் திருவாசகம் சில இடங்களில் இருக்கின்றது என்பதை பார்க்கணும் சரி அடுத்தது பாருங்க சிரிப்பிப்பன் ஊர் சிரிக்க வச்சிருவேங்கிறது சிரிப்பிப்பன் ஊர் சிரிக்க செஞ்சிருவேன் ஏன் அங்கங்கேயும் போய் சொல்றது அதனால அல்லவா சிரிப்பிப்பன் சீரும் பிழப்பை தொடும்பையும் ஈசற்கன்று விரிப்பிப்பன் அப்படின்னாரு நான் இப்ப கோமா இருக்கிறதும் நான் இது வரைக்கும் அடிமையா இருந்ததும் யாருக்குன்னா அந்த ஆளுக்கு தான் ஐயா உங்களை சொல்றேன்னா நீங்க ஆட்கொள்ளுங்கன்னு சொல்றேன்னா நீங்க புதியவங்க எனக்கு உங்களுக்கு சம்மந்தம் இல்லை அந்த ஆளு பழமையான ஆடு என்ன அப்படி இருந்து விட்டுட்டாருன்னு என்ன அர்த்தம் பெய்ய உத்தரகோசை அப்படி சிவபெருமான் போய அப்படின்ற பாவம் எனவே தொழும்பையும் என்னுடைய அடிமையையும் ஈசற்கண்டு விரிப்பெண் ஆனா பாருங்க இன்னைக்கு நேரத்தில் அப்போ இருந்து நான் அவருக்கு அடிமையா இருந்துகிட்டு இருக்கிறேன் அவரை போய் கேட்டீங்கன்னா எப்படிப்பா நீ வந்து அவரை பிச்சை ஆள வச்சிருந்தாரு எங்கிருந்தோ வந்தான் இடைச்சாதினான் என்றான் இங்கிவனை யான் பெறவே என்னதவம் செய்து விட்டேன் மணிவாசகர் அங்க என்ன இருக்குது இந்த பாட்டு எங்க இருக்குன்னு தெரியாது அல்லவா பாரதியார் பாட்டு தான் மடையன் இதெல்லாம் கூட வைக்க மாட்டேங்கிறான் ஏனால அவருடைய பிறந்த தின நாள்ல பிழைப்பையும் தொழும்பையும் ஈசற்கண்டு விரிப்பிப்பன் என் என்னை விடுதி கண்டாய் என்னை விட்டுடாதப்பா அப்படி உன்னை என்னை விட்டு விட்டால் விடின் ஊர் புற திட்டுவேன் எப்படி வெங்கரியின் உரிப்பிச்சன் என்ன பண்ணுவோம் தெரியுமா திருவண்ணாமலையில் வந்துகிட்டு வந்துட்டு நல்ல குமரன் கோயிலில் என்னைக்கு இங்கே மாதிரி பேச்சோ அன்னைக்கு இங்கே வெளியில் நின்றுக்க வேண்டியது ஐயா நீங்கள் எல்லாம் நெத்தியில் என்ன பண்ணிருக்கீங்க தெரிய இல்லை உங்களுக்கு யார் ஆண்டவன் சிவபெருமானம் ஆமாம் நீங்களும் உங்கள் சிவபெருமானம் அப்படின்னு ஏயா அந்த ஆள் ஏதேனும் மனுஷனாக இருக்கார பற்றிய உடம்புல என்ன போட்டிருக்காரு யானை தோலை எங்கேயா எவனாவது யானத்தோல் போடுவானா ஐயா நல்ல அருமையா நீங்க சாரதா சில்க் கம்பெனியில போய் கேட்டீங்கன்னா சிவபெருமானுக்குன்னா பீஸ் பீஸா கொடுப்பாங்க அதை விட்டுட்டு யானை தோலை போட்டுக்கிட்டு இருக்கான் மனுஷன் அது வந்து ரத்தம் இல்லை அதுல நாலு நாளை போட்ட வாடடிக்காது ஒரு எதை போத்திக்கிறதுன்னு தெரியுதா உங்களுக்கு வெங்கரியன் உரிப்பிச்சன் யானை தோல் போட்டிருக்கிறவன் சரி அதுதான் தொலைஞ்சு போறான் மனுஷன் தோல் உடைப்பு வெங்கரியின் உரிப்பிச்சன் உடை தோல் பிச்சன் இது வந்து போத்திக்கிறான் இடுப்புல என்ன இருக்குன்னு கேட்டா என்னமோ புளித்தோல் இருக்கு மேல வந்து யானை தோல் கீழே புளித்தோல் ஐயா நம்ம கூட ஒரு நாலு மலை வேஷ்டி துவைச்சு கட்டக்கூடாது இதை போட்டிருக்கேன் ஐயா இந்த ஆளு பாவம் தோல் உடைப்பிச்சன் அடுத்தது நஞ்சவும் பிச்சன் உடைப்பிடி உணவு என்னன்னாரு சரியா மத்தியானம் பன்னெண்டு மணி ஆயிடுச்சுன்னா யாரும் பார்க்காத போது விஷத்தை எடுத்து தின்னுக்கிட்டே இருப்பான் இவ்வளவு ஒரு அரைப்படி சாதத்தில் கேட்கட்ட தரமாட்டாங்க அது சாப்பிடலாம்ல விஷத்தை சாப்பிட்டுக்கிட்டு இருப்பேன் உடையும் சரியில்லை உணவும் சரியில்லை சரி போகட்டும் ரெண்டும் வேண்டாம் அப்புறம் அடுத்தது என்ன ஊர் சுடுகாட்டு எரிப்பிச்சன் தங்குற இடம் ஐயா ஒரு பாத்திங்க அட்டாச்சரோட ஒரு ரூம் எடுத்துக்க கூடாது இவ்வளவு தகுதி இல்லை இந்த மனுஷனுக்கு ஒரு பாத்திங் அட்டாச்சு வச்சு நல்ல ஒரு ரூம் எடுத்துக்கிறது அல்லது நல்ல ஒரு அடியோர் வீட்டில் மாடி வீட்டில் ஐயா நான் தங்கிக்கிறேன்னு கேட்டா எத்தனையோ பேர் தாங்குவாங்கள ஊர்ல எல்லாம் போய் சுடுகாட்டு இருக்குல்ல அங்க போய் நின்று ஆடிட்டு இருக்கிறான் ஊர் சுடுகாட்டு எரிப்பிச்சன் அப்படின்னு அடுத்த வரிதான் அவர் கண்கள்ல நீர் வரும் நீர் வரும் சரிப்பா இப்படியெல்லாம் சொல்றியே அந்த ஆறு அந்த பித்துக்குழியினர் என்னையும் ஆளுடை பிச்சன் அந்த வரியில கண்ணில் தண்ணி விட்டுருக்க அப்படிப்பட்டவன் தான் என்னை ஆட்கொண்டவன் பிச்சன் என்று இப்படி பேசுவாராம் இல்லை இது இந்த ஒரு நான்கு ஐந்து பாட்டு திருவாசகத்திலேயே ஒரு புதுமையான அமைப்புடைய அமைப்புடையது ஊர் சுடுகாட்டு எரிப்பிச்சன் என்னையும் ஆளுடைப்பிச்சன் என்று இயேசுவனி உடனே சொல்ற பெருமானி இப்படியெல்லாம் நான் வாயில திட்டினதுனால நீ உண்மையாவே அப்படி ஆயிடுவியா மேல வெங்கரியின் உரிப்பிச்சன் என்ன அர்த்தம் யானை தோலை வந்து உரிச்சு ஆடை இல்லாம போத்திக்கிட்டார ஆட அவர் நினைச்சாருன்னா உலகத்துல இல்லாத ஆடை அத்தனையும் அணிஞ்சுக்க முடியும் ஆனால் இது தாருகாவனத்து முனிவர்கள் இந்த யானையை விட்டு அவரை கொல்ல முடியாது செஞ்சாருலாம் இவர் என்ன பண்ணார் இவரை கொல்ல முடியுமா அங்கே வந்தது அது அப்படி இப்படி தலையெல்லாம் அப்படி ஆடிட்டு வந்தது இங்கே வா நான் அப்படியே எடுத்தார் என்னமோ இதை வாழைப்பழத்தில் உரிக்கிறோம் பாருங்க தோல் அது மாதிரி உரிச்சு விட்டாங்க அவ்வளோ ஆற்றல் உடையவர்ப்பா வெங்கரியின் உரிப்பிச்சன் தோல் உடைப்பிச்சன் அதுவும் அப்படித்தான் தாரகாவனத்து முனிவர் விட்ட மான் விட்டாங்க அது அது தோலை எடுத்து கட்டிட்டான் மான் உடைப்பிச்சன் அப்புறம் அடுத்தது என்ன நஞ்சு உன் சுடுகாடு என்பது இங்க என்னென்ன எல்லா உலகையும் ஒரு கால எல்லையில் ஒடுக்கி தான் மட்டுமே நிற்கின்ற இடம் சுடுகாடு எல்லா உயிரினங்களையும் ஒரு கால எல்லையில் தன்பால் ஒடுக்கி தான் மட்டுமே நிற்பான் அந்த அரங்கு எப்படி இருக்கும் யாரும் இல்லாத தனிக்காடா இருக்கும் அப்படி இருக்கும் அத்தனை பேரையும் ஒரு காலத்துல ஒடுக்கியும் மீண்டும் அவர்கள் எது எது எதுக்காக ஒடுக்கிறான் எதுக்காக ஒடுக்கிறான் அந்த உலகத்தை சித்தாந்தம் சைவ சித்தாந்த சாத்திரம் ஒடுக்குவது இழைப்பாறுவதற்காக எல்லா உயிரினங்களையும் ஒரு காலையில் ஏன் ஒடுக்குறான்னா பாவம் என்ன பண்றது எருவாய் கருவாய் தனிலே உருவாய் இதுவே தொடர்வாய் வெறி போல இவர் போய் அவராய் அவர் போய் இவராய் இப்படி பிறந்தது அவன் எப்படி சுவாமி எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் அப்படின்னு உடனே வாங்கடா ராஜா ஓய்வெடுத்துங்கன்னு சொல்லி ஒடுக்குறாரு இந்த ஆன்மாக்களுடைய அமைப்பை ஒடுக்குதுன்னா ஓய்வு பெறுவதற்காகவே தவிர கோடலியை விட்ட மாதிரி கோடலி கோடலி விடுறது எதுக்குன்னு கேட்டா ஏன்டா ஜூன் மாதம் திறந்து July August September October first தேர்வு எழுதினீங்க அப்புறம் அடுத்ததில் இப்போ செகண்ட் செமஸ்டர் எழுதினீங்க அப்போ நாலு இப்போ நாலு படித்து ஓயாமல் நாங்களும் நடத்தி ஓயாமல் நீங்களும் படிச்சிங்களா ஆமாம் சார் இல்லை நான் ரெண்டாவது செமஸ்டர் முடிஞ்சு போச்சாடா முடிஞ்சு போச்சுன்னு சரி இன்னும் ரெண்டரை மாதத்திற்கு லீவ் அப்படிங்கிறோம் விடுமுறை ஏன் பாவம் இங்க பக்கம் வந்து வந்து வந்து வந்து வந்து காலையில இருந்து உள்ள ரெண்டு இட்லி எடுத்துட்டு வந்து மத்தியானம் என்னமா சமயத்துல வந்து அவசரமாச்சுன்னா இங்க வந்துட்டு ஒரு காவியை குடிச்சிட்டு உட்காந்துருப்பான் இப்ப இந்த ரெண்டரை மாசமாவது நீ உண்டு சாப்பாடு உண்டு உங்க வீடு உண்டு இருங்கடா அப்படிங்கிற ஓய்வு கொடுக்கறதுக்கு விட்டுறமையை தவிர வேற எது அது போலத்தான் ஒடுக்குவது நாம் இழைப்பாருவதற்காக அதில் ஊர் சுடுகாட்டு எரிப்பிச்சன் என்று சொன்ன உடனே சுடுகாட்டில் இருக்கவன் அர்த்தம் இல்லை இந்த உலகத்தை எல்லாம் ஒடுக்கிய விதில அந்த இடத்துல யாரும் இல்லைங்கிறதா சுடுகாடு அர்த்தம் அப்படி யாரும் இல்லாமல் தான் மட்டுமேயாக இருந்து அந்த உயிர்களுக்கு ஒடுக்கத்தை கொடுத்து அதன் வாயிலாக ஓய்வினை வழங்குவான் இழைப்பார வைப்பான் அப்படிப்பட்ட பெருமான் அல்லப்பா எனவே பாத்தீங்கன்னா ஏசினது போல் ஆனா பாராட்டியிருக்கார் அடுத்த பாட்டுல கடைசியில சொல்லிவிட்டார் ஏசினும் யான் உன்னை ஏத்தினும் பெருமானி தப்பா நினைக்காதப்பா சிவபுராணத்துல என்ன சொன்னா நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இவை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க எல்லாம் அங்கே வாழ்த்தினார் இங்கே நாலஞ்சு பாட்டுல ஏசினார் இப்படி ஏசினாலும் வாழ்த்தினாலும் பெருமானி என் பிழைக்கே குழைந்து வேசருவேனை விடுதி கண்டாய் நீயா விட்டுட்டு போனேன் உனக்கு என்ன சுமையா இருப்பனா கிடையாது நான் இருக்க வேண்டும் என்பது ஏதோ திருவுளம் பற்றி நீ நினைச்சிருக்கிற அல்லவா நான் எனக்கு அது இருக்க முடியாமையினால நான் அப்படி புலம்புறேன் கொஞ்ச நாள் இங்க இருப்பா என்று சொன்னது ஏதோ என்னுடைய நன்மைக்காகத்தான் செஞ்சிருக்கிறேன் இருந்து நான் அதை உணர முடியாமையினாலும் அந்த பிரிவு துன்பம் தாங்க முடியாமையினாலும் இப்படி எல்லாம் சொல்றேன் என் பிழைக்கே வேசரு வேசருவேணி விடுதி கண்டாய் பாவம் இது மன்னிப்பு மன்னி மன்னிக்கப்பது போல என் விளைக்கே வேசரு வேசருவேணி விடுதி கண்டாய் வளவிற்பில் தேசுடையாய் உன் உடம்பை பார்த்தா பவளம் போன்ற மீன் அந்த செவந்தா செவமையான பவளம் போன்ற இதை பார்த்தா அப்படி எப்படி அடுக்கணும் எப்படி இருக்குமோ அது போல செக்கச்சுவேன்னு இருக்குது செம்பவளவிற்பில் தேசுடையாயும் அப்புறம் என்னை ஆள் உடையாய் என்னை எல்லாம் அடிமையாக உடையவன் சிற்றுயிர்க்கு இறங்கி காய் சினாலமுண்டாய் நீ விஷம் உண்டதெல்லாம் தெரியாதனமாப்பா உண்ட இந்த பாடா போன ஏனைய உயிரெல்லாம் வாழணுங்கிறதுக்காக நீ சாப்பிட்ட இதெல்லாம் அடி எனக்கு தெரியாதா என்னமோப்பா என் வாயில வந்து திட்டி விட்டப்பா <laughs> அதனால காய்சியன் சிற்றுயிர்க்கு இறங்கி காய்சினாலமுண்டாய் ஆனா நீ நினைச்சா உன்ன கடையவனி நீ அமுது எல்லாருக்கும் தர்ற அந்த அமுதத்தை நீ சாப்பிடணும் எனவே நீ விஷத்தை சாப்பிடணும்னு உன் தலையெழுத்து இல்லப்பா ஏதோ அந்த சந்தர்ப்பத்தில் சாப்பிட்டு காமிச்ச அவ்வளவுதானே தவிர நீ அமுது உன்ன கடையவனி ஏ நீ உங்ககிட்ட யாரெல்லாம் அடியாரா இருக்காங்களோ அவங்களுக்கே நீ தெரிவியே வழங்குகின்ற ஐக்கிய உன் அருள் ஆரமுதத்தை வாரி விழுங்கினேன் விக்கினேன் நீ கொடுத்த அமுதம் நான் சாப்பிட்டு விற்க முடியாயிருக்கு அதனால உனக்கு என்னப்பா பஞ்சம் நீ அமுதமே சாப்பிடலாம்ப்பா ஆகவே நஞ்சுண்டது உயிர்களுக்காக தவிர சோத்துக்கு வேற வழி இல்லாமல் அல்லப்பா அதனால ஏசினும் யானும் ஏத்தினும் என் பிழைக்கே குழைந்து வேசருவேனை விடுதி கண்ட என்னை விட்டுடாதப்பா ரொம்ப அருமையான பண்பு இந்த பிரிவாற்றாமையில் அவரால் தவிக்கிற தவிப்பு வேற எதுவும் இல்லை அதான் நீர்த்தல் விண்ணப்பம் குறைவில்லா கருடற்குன்றே நல திடை மன்னிய மன்னே மறையுமாய் மறையில் பொருளுமாய் வந்து என் மனத்திடை மன்னிய மன்னே என் மனத்திடை மன்னிய மன்னே என் மனத்திடை மன்னிய மன்னே சிறை பெறா நீர் போல் சிந்தை வாய்ப்பாயும் சிறை பெறா நீர் போல் சிந்தை வாய்ப்பாயும் திருப்பெருந்துரை உரை சிவனே திருப்பெருந்துரை உரை சிவனே திருப்பெருந்துரை உரை சிவனே இறைவனே நீ என் உடலிடம் கொண்டாய் இனி உன்னை என்னிறக்கேனே திருப்பெருந்துரை உரை சிவனே சிவனே இறைவனே சிவனே இறைவனே இறைவனே நீயம் உடலிடம் கொண்டாய் இனி உன்னை என்னிலக்கேனே சிவனே குறைவில்ல நிறைவே சிவனே கோதில்ல அமுதே சிறக்குண்டே சிவனே மறையுமாய் சிவனே மறையின் பொருளுமாய் சிவனே என் மனத்திடை மன்னிய மன்னே என் மனத்திடை மன்னிய மன்னே சிறை பெறா போல் சிந்தை வாய்ப்பாயும் திருப்பெருந்துரை உரை சிவனே உடலிடங்கொண்டாய் இனி உன்னை என்னிறக்கே ஆ